கல்முனை மாநகர சபையின் சிற்றூழியர்கள் கடந்த பல வருடங்களாக பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையிலுள்ள அனைத்து மாநகர சபைகளிலும் சிற்றூழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு சீருடைகள் போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன கல்முனை மாநகர சபையின் கீழ் பணியாற்றும் தமக்கு சுதந்திரமாக பணியாற்றுவதற்கு போதுமான வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஊழியர்களின் அடிப்படை தேவை குறித்து கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் ஏ எல் முகமது சினாஸ் கல்முனை மாநகர சபை ஊழியர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கேட்டறிய அங்கு நாம் சென்றபோது பல ஊழியர்கள் தமது நிலை குறித்து கவலை தெரிவித்தனர் கல்முனை மாநகர சபையின் கீழ் கடமையாற்றி வரும் இந்த ஊழியர்களின் இன்றைய நிலை குறித்து சுகாதார பிரிவு சிற்றூழியர்களின் கண்காணிப்பாளராக கடமையாற்றுகின்ற ரஃபீக் இப்படி கூறுகின்றார் தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுல வந்த ஊழியர் கூட இது வரைக்கும் கசிவலாக தான் கடமையாற்றிருக்கிறார் முப்பத்தி நாலு ஊழியர்களை வச்சு தான் சகல வேண்டிய முழு வேலைகளை நாங்கள் செய்யவும் அவங்களுக்கு பிளவுஸுகள் மற்றது அவங்களுக்குரிய ஷூகள் லோன் வசதிகள் திருப்தியா கொடுக்கப்படல பலத்தாப்புட்டில இருந்து இங்க எடுத்து வச்சிருந்து வேலை செய்யறோம் நாலு வருஷம் செஞ்சு வச்சோம் அவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்கல அவங்களோட அடிப்படை சம்பளம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் சம்பளம் மூலம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஒன்று அவங்களை கடமையை கடமையை செய்ய வைக்கணும் அப்படி இல்லையான்னு சொன்னா அவங்கள கடமையில இருந்து ரிலீஸ் பண்ணணும் இதுக்கு எந்த பதிலும் இதுவரை இன்னும் கிடைக்குது இல்லை இருமினாலே வாயில ரத்தம் வருகிறது அவ்வளவு புழுதிகள் கல்முனை மாநகர சபையின் கீழ் உள்ள வீதிகளையும் பொதுமக்களின் அன்றாட தேவைக்கு பயன்படும் பொது இடங்களையும் மாநகர சபை கட்டிட தொகுதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி பாதுகாப்பதற்கு இந்த ஊழியர்களின் பணி கட்டாயமானதாகும் இந்நிலையில் கல்முனை மாநகர சபை சிற்றூழியர்களின் குறைபாடு குறித்து மாநகர முதல்வர் எச் எம் எம் ஹரிசை தொடர்பு கொண்டு கேட்டபோது காலமாக அந்த பிரச்சனையை நோக்கி வருகின்றன குறிப்பா சுத்திகரிப்பு மற்றும் மின்சார தொழிலாளர்கள் இதனால் பாதிப்பு கூட அடைந்துள்ளனர் பொருட்களை கொள்வனம் செய்து இவர்களுக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் இந்த பொருட்கள் அடுத்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று செயல்பாடு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவசர கூடங்களும் காரணமாக இருக்கின்றது ஆனால் பாய்ப்பதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது பற்றி எனக்கு நேரடியாக முறையிட்டால் நான் நிகழ்ச்சி செய்து கொடுப்பேன் நியமிக்கின்ற பிரமாக்கின்ற அதிகாரம் மாநில சபைக்குரியதான இசம்பரம் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடாத்தி இருக்கின்றேன் முதலமைச்சர் செயலாளர் அவர்களுக்கு பல முறை கடிதம் எழுதியிருக்கின்றேன் நான் ஐந்து வரை சாதகமான சமைக்கிற கிடைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் உத்தியோகமாக நியமன கடிதம் அவர்களுக்கு கிடைக்கும் இது பேச வேண்டும் பேசிவிட்டு இவர்களுக்கான சரியான பதிலை கல்முனை மாநகர சபை முதல்வரின் இந்த தீர்வுகள் இங்கு பணியாற்றும் இந்த சிற்றூழியர்களின் கோரிக்கைக்கு கிடைத்த பதிலாகும் பல்வேறு குறைபாடுகளோடு நீண்டகாலமாக கடமையாற்றும் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே இவர்களது அவாவாகும்